திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருநனி பள்ளி திருச்சிற்றம்பலம் முற்றுணையாயினானை மூவர்க்கு முதல்வன் தன்னை சொற்றுணையாயினானை சோதியையாதரித்து உற்றுணர்ந்துருகியூரி உள்கசிவுடையவர்க்கு நற்றுணையாவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாரே புலர்ந்த கால் பூவும் நீரோ கொண்டடி போற்ற மாட்டார் வலஞ்செய்து வாயின் நூலால் வட்டனை பந்தர் செய்த சிலந்திகை அறையனாக்கி சீர்மைகள் அருள வல்லார் நலந்திகள் சோலை சூழ்ந்த நனி பள்ளி அடிகளாரே எண்பதும் பத்தும் மாறு என்னுளே இருந்து மன்னி கண்பழ குன்றுமின்றி கலக்கனானல கழிந்தேன் செண்பகம் திகழும் புன்னை செழுந்திரட்குறவம் வேங்கை நண்பு செய் சோலை சூழ்ந்த நனி பள்ளி அடிகளாரே பண்ணினார் பாடலாகி பழத்தினில் இரதமாகி கண்ணினார் பார்வையாகி கருத்தொடு கற்பமாகி ஏழுலகனை ஏழுலகனைத்துமாகி நண்ணினார் வினைகள் தீர்ப்பார் நனி பழியடிகளாரே துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழு தோதின்னாளும் அரணடி கண்பதாகும் வஞ்சனை பால் சோராக்கி வழக்கில அமணர் தந்த நஞ்சமோதாக்கு வித்தார் நனி நனிப்பள்ளியடிகளாரே செம்மலர் கமல தோனும் திருமுடி காணமாட்டான் அம்மலர் பாதம் காண்பான் ஆழியான் அகழ்ந்தும் காணான் நின்மலன் என்றங்கேத்தும் நினைப்பினை அருளினாளும் நம்மலர் அறுப்பர் போலும் நனி பள்ளி அடிகளாரே அறவத்தால் வரையை சுற்றி சுரர் கூடி அரவித்து கடையத் தோன்றும் ஆல நஞ்சமுதா உண்டார் விரவி தமடியராகி பீடிலா தொண்டர் தம்மை நரகத்தில் வீழ ஒட்டார் நனி பள்ளி அடிகளாரே மண்ணுளே திரியும் போது வருவன பலவும் குற்றம் புண்ணுளே புரை புரையன் புழுப்பொதி பொள்ளலாக்கை பத்துமோரிரட்டி தோளான் பாரித்த மலை எடுக்க பத்துமோரிரட்டி தோள்கள் படருடம் படர ஊன்றி பத்துவாய் கீதம் பாட பரிந்தவர் கருள் கொடுத்தார் பக்தர் தாம் பரவியேத்தும் நனி பள்ளி பரமனாரே சுவாமி நற்றுணையப்பர் அம்பாள் பர்வதராஜபுத்ரி திருச்சிற்றம்பலம்